सहस्रादित्यसङ्काशम् सहस्रवदनम् प्रभुम् सहस्रदम् सहस्रारम् प्रपद्येकम् सुदर्शनम् असन्तम् हारकेयूर मुकुटाङ्गदभूषणम् भूषणैर्भूषिततनुम् प्रपद्येकम् सुदर्शनम् सुदर्शनमहाज्वाल कोटिसूर्यभमप्रभा அஜானாந்தஸ்ய மே தேவ விஷ்ணோர்மார்க்கம் பிரதரிகையா வேதத்தை வேதத்தில் சுவைப்பயனை முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார்களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேனிக்கண்டேனே புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்தியம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேது பகவானுடைய தன்மையை நாம் ஆராயும் போது மகான்கள் ஆச்சாரியர்கள் வேத இதிகாச புராணங்கள் எல்லாமே ஒரு அவனுடைய பெருமையை பலவாறு பேசுகின்றன அதுல முக்கியமான விஷயம் எல்லா சராச்சரங்களிடத்திலேயும் எம்பெருமான் சமமாய் இருக்கிறான் அவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் எல்லா பிராணி வர்க்கங்களிடத்திலேயும் அன்பு கொண்டவனாய் பரமாத்மா இருக்கிறான் அது என்னென்ன சமாசிரியனியத்திலே சமம் நான் எல்லாரிடத்திலையும் சமமா இருக்கேன்னு பரமாத்மா எப்ப சொல்றான் அப்படின்னா அவன் திருவடியை பற்றிவிட்டால் அவன் திருவடியில் சரணாகதி பண்ணிட்டா அந்த சரணாகதி பண்ணவா இடத்துல அவன் வேற்றுமை பாராட்டுவதில்லை அவர்களிடத்துல ஒரே ரீதியான அன்பு அவன் வைக்கிறான் ஒரு பறவை பகவான சரணம் அடைகிறது ஒரு பட்சி ஒரு பிராணி பகவான சரணம் அடைகிறது ஒரு மனுஷன் பகவான சரணம் அடைகிறான் ஒரு தேவத்தை பகவான சரணம் அடைகிறதுன்னு வைத்துக் கொள்வோம் தேவத்தை உயர்ந்ததாயிற்றேன்னு இப்படி வந்து உட்காந்துக்கோ மனிதன் தேவத்தை காட்டில் மட்டமான கொஞ்சம் தள்ளிப்போ மனிதனை காட்டில் மட்டமானது பிராணி இன்னும் தூரப்போ இப்படி அவர்களுக்குள்ளே வித்தியாசத்தை பாராட்ட மாட்டான் அடிபணிந்து விட்டால் எல்லாரும் சமந்தான் இப்போ ஒரு பிராணி பகவானை அடைகிறதுன்னு வச்சுக்கோங்க அது மனிதனாய் பிறந்து அப்புறம் தேவத்தையாகி அப்படிதான் மோட்சத்துக்கு போகணும்ன்றது இல்லை பிராணியினுடைய நிலையிலேயே மோட்சத்தை அடைஞ்சு விடலாம் அதனால அவன் திரு திருவடியை உணர்ந்து அந்த எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்தை பற்றிவிட்டால் என்னிலையிலேயும் மோட்சத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் பரமாத்மா வலியுறுத்துறான் அதனால பிராணியாயிற்று என்று உதாகரம் பண்ண மாட்டான் அதனால விசேஷமான அவன் திருவடியை பற்றுதல் என்கிற காரியமானது நடக்கணும் அவனை உணரணும் பகவத் சரணாரவிந்தத்தை ஆசிரியத்து எத்தனையோ பிராணி வர்க்கங்கள் உயர்ந்த கதியை அடைந்திருக்கின்றன அதுல இந்த கஜேந்திரன் யானையினுடைய சரித்திரம் எம்பெருமானுடைய சரணாரவிந்தத்தை ஆசிரியத்து மோட்சம் அடைந்த இந்த சரித்திரம் எல்லா விதத்திலேயும் ஏற்றமுடையதான சரித்திரம் இந்த சரித்திரத்தை நித்தியம் பிராத்த காலத்துல தியானம் பண்ணணும் அதனால பிராத்த காலத்துல எழுந்திருக்கிட்டு நல்ல அடியவர் பழவுரை ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரியன்ற சுவாமி தேசியன் எழுந்திருக்கச்சே வைஷ்ணவ தினச்சரியத்துல எழுந்திருக்கச்சே ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரின்னு ஏழு உரை சொல்லணும் அதனால எழுந்திருக்கச்சே நல்ல அடியவர் பல உரை ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரி ஹரியே எத்தனை தடவை சொல்லணும்ன்றதுக்காக அந்த பாசுரத்தில் ஏழு ஹரி சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கார் அதனால ஏழு தடவை அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும் இந்த ஹரிஹின்னா ஹரிர் ஹரதி பாபாதி பாபங்களை எல்லாம் ஹரிச்சுடுறான் அப்படியே அபகரித்து விடுகிறான் ஹரிஹின்ற சொல்லிற்கு பாபங்களை ஹரிப்பவன் என்று பொருள் அந்த ஹரிஹின்னு ஒரு அவதாரம் எப்படி மத்ய கூர்மவராகஸ்ட நாரசிம்ஹஸ்ட வாமனா ராமோ ராமஸ்ட ராமஸ்ட கிருஷ்ணா கல்கி ஜனார்தனான்னு பத்து அவதாரங்கள் பரிகரிக்கப்படுகின்றனவோ அதுபோன்று ஹரிஹி என்பதும் பகவத் அவதாரம் இது எப்ப வந்தான் இந்த ஹரிஹின்ற அவதாரம் எப்ப நடந்ததுன்னா கஜேந்திரனை ரட்சிப்பதற்காக அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தானே வைகுண்டத்திலிருந்து அதுதான் ஹரிஹி என்கிற அவதாரம் ஹரிஹின் வேறு அந்த எம்பெருமானுக்கு அந்த கஜேந்திரனுக்கு எதிரில் தோன்றினவன் ஹரிஹி என்கிற திருநாமத்தை உடையவன் இந்த அவதாரத்துக்கு ஹரி அவதாரம் என்று பெயர் அதனால அப்படியேப்பட்ட ஏற்றமுடைய இதை பிராத்தர்ணமாமின்னு பிராத்த காலத்துல ஜாககிரத்து கஜேந்திரே என்கிற ஸ்லோகத்தையும் நக்ராக்ராந்த் கரீந்திரே என்கிற ஸ்லோகத்தையும் பிராத்த காலத்துல ஸ்மரணம் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்மரணம் பண்ணக்கூடியவாளுக்கு சகல விதமான க்ஷேமமும் ஏற்படுகிறது என்பது பலஸ்ருதி இந்த சரித்திரமானது ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்ம மகர்ஷி பரீட்சித்து மகாராஜாவிற்கு உபதேசம் பண்றார் அஷ்டமஸ்கந்தத்துல நிருபம்மாவதாரத்துக்கு சப்தமஸ்கந்தத்துல நிருபம்மாவதாரம் சொல்லப்படுறது அதை அடுத்து அஷ்டமஸ்கந்தத்தில் ஆரம்பத்திலேயே இந்த சரித்திரமானது அமைந்திருக்கிறது பரீட்சித்து மாதிரி கதை கேட்டதா கிடையாது சுகபிரம்மம் மாதிரி கதை சொன்னவர்கள் கிடையாது ஏன்னா அவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட எந்திரமான நேர பார்த்து கொண்டு அவர் சொல்றார் எல்லாத்திலையும் பரமாத்மா இருக்கான் எங்கேயாவது நமக்கு தெரியலானோ ஆனா சுகபிரம்மம் எல்லாத்திலையும் பரபிரம்மத்தை அவர் பார்க்க அவருக்கு நமக்கும் அதான் வித்தியாகம் நாம் மலைய மலையா பார்க்கும் கடலை கடலா பார்க்கும் அந்த பாஷாணத்தை கல்ல கல்லா பார்க்கும் இப்படி அந்த வஸ்து ஜானம் தான் நமக்கு ஏற்படுறது வெளியும் வஸ்துக்குள்ள அந்தரியாமியா உள்ள இருக்கானே பரமாத்மா அவனை பார்க்க முடிவதில்லை நம்மால் ஆனா சுகபிரம்மோ வஸ்துக்களை பார்ப்பதில்லை சர்வ வியாபியா எங்கும் இருக்கும்படியான எம்பெருமானை பார்க்கிறார் அந்த பரமாத்மாவும் பார்க்கிறார் அவர் அவர் கதை சொல்றாருன்னா அது எப்படி இருக்கும் பருக்கும் அவர் வாக்கிலேருந்து வருதுன்னா கதை அது எவ்வளவு உண்மையான விஷயம் எவ்வளவு ரசவத்தரமா அது இருக்கும்ன்றத கவனிக்கணும் ஏழு நாள்ல எனக்கு பிராண வியோகம் ஏற்பட போறதுன்னு உணர்ந்த அந்த பரீட்சித்து பகவத் குணத்தை கேட்கணும்ன்ற குதூகலத்துடன் கூட அவனுக்கு உண்ணும் சோறும் பெருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று பசி தாகம் எதுவும் இல்லாமல் காலம் போற தெரியாமல் அப்படி கேட்டான் பரீட்சித்து மாதிரி கதை கேட்டதா கிடையாது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதவேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சச்சம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணு பக்திஸ்டேன் நவலட்சண குழந்த பிரகலாதன தப்பா இரண்டு நிமிஷத்துல சொல்லச்சே ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பகவானுடைய திருக்கல்யாண குணத்தை கேட்கணும் கேட்கறது தான் ரொம்ப கஷ்டம் சொல்றது சுலபம் கேட்கறது சிரமம் தான் இப்ப பார்க்கணும்னா கண்ணை திறக்கணும் இதுக்கு ஒரு மூடி போட்டிருக்கான் பரமாத்மா கண்ணை அந்த ரப்பையை திறந்தாதான் பார்க்கலாம் சாப்பிடணும்னா வாயை திறக்கணும் இதுக்கும் மூடி போட்டிருக்கான் கேட்கணும்னா காதை திறக்கணும்னு எங்கேயாவது உண்டோ காது திறந்தே இருக்கு அப்படின்னு நடத்தம் எப்பவும் கேட்டுட்டே இருக்கணும் பகுதி இந்த ஒன்பது விதமான பக்திய குழந்தை சொல்லிட்டு பிரகலாதன் அதுல கேட்டல் என்பது முதல் கேட்டலிலே பரீட்சித்து மாதிரி கேட்டதா யாரும் இல்லை கீர்த்தனை சொன்னதில் சுகபிரம்மம் மாதிரி சொன்னவர்கள் யாரும் இல்லை மரணத்திலே பகவான ஸ்மரிச்சதுல பிரகலாதம் மாதிரி யாரும் இல்லை பாம்பு பிடிச்சாலும் மலை மேலேந்து உருட்டினாலும் நெருப்புல தூக்கி போட்டாலும் அந்த பகவத் ஸ்மரணம் அறுபடாமல் இருந்தார் அவன் பகவானுடைய திருவடியை பிடித்து கைங்கரியம் பண்ணதுல மகாலட்சுமி மாதிரி யாராவது உண்டு அவன் திருவடியில யார் அர்ச்சனை பண்ணதுல துருவனுடைய வம்சத்தில் தோன்றிய பிருத்தி சக்கரவர்த்தி மாதிரி அர்ச்சித்தவா யாரும் இல்லை அந்த அது விஷ்ணு அம்சமாய் அவதாரம் பண்ணான் இந்த உலகத்துக்கு பிருத்திவின்னு ஏன் பேர் வந்ததுன்னா அந்த பிருத்தி சக்கரவர்த்தியினாலே அவன் தான் சர்வத்தையும் கறந்தான் இன்றைக்கு லோகத்தில் நாம் காணும்படியான வஸ்துக்கள்லாம் அவனால் உண்டாக்கப்பட்டதுதான் அதனால் பிருத்திவின்னு பேர் அவன் மாதிரி அர்ச்சனை பண்ணவா யாரும் கிடையாது வந்தனம் விழுந்து விழுந்து சேவிச்சதுல அக்ரூவர் மாதிரி சேவித்தவர்கள் யாரும் இல்லை தாசியம் தாசனாய் நின்றதுல ஆஞ்சநேயன் மாதிரி யாரும் இல்லை சத்தியம் தோழமை கொண்டதில் அர்ஜுனன் மாதிரி யாரும் இல்லை தன்னையே அர்ப்பணித்ததில் பலி சக்கரவர்த்தி மாதிரி யாரும் இல்லை அவனுடைய பாத ஸ்பரிசம் பட்டதனாலதான் சுகபிரம்மத்தை போன்ற உத்தம அதிகாரிகளிடத்துல கதை கேட்கும்படியான பாக்கியம் அவருக்கு கிடைத்தது இந்த பாருங்க சுகபிரம்மத்துக்கு நல்ல பாத்திரம் கிடைத்தான் அவன் கேட்டுட்டே இருக்கான் அந்த கேட்கிற அவனுக்கு நிறைய விஷயங்களை உற்சாகத்தோடு சொல்றேன் அதனால பரீட்சித்து ரொம்ப உட்காந்து கேட்க மாட்டார் சாஸ்திரம் என்ன விபஜித்தது ஒரு சிஷ்யன் பாருங்க தைல புத்தி கிருத புத்தி கம்பள புத்தி பிரத் புத்தின்னு பேருது இந்த மாதிரி பிரிச்சது இதுல தைல புத்தி உடையவன் எப்படி இருப்பான் சிஷ்யன்னா ஒரு பாத்திரத்துல தீர்த்தத்தை எடுத்து அதுல எண்ணெயை குச்சணும்னு வச்சுக்கோ அந்த எண்ணெய் அந்த தீர்த்தம் மொத்தம் பரவும் அது போன்ற இதன் கேட்ட விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு அதை இத்தரர்களுக்கும் நன்கு புரிய வைப்பான் பல பேருக்கு சொல்லி அவர்களையும் ஞானவான்களாக ஆக்குவான் அது தைல புத்தி உத்தமமான புத்தி இன்னொரு புத்தி உண்டு கிரத புத்தி நெய்ய விழுதா எடுத்து ஜலத்துல போடுறோம்னு வச்சுக்கோ அது ஒரு இடத்துலதான் வதக்கும் அந்த மாதிரி இவனுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும் இத்தரர் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்னா ஒன்னுக்கும் பதில் சொல்ல தெரியாது அப்படி ஒரு வெட்டி இன்னொருத்தர் கம்பள புத்தின்னு பெயர் அதனால விரிப்பு கீழே போடப்பட்டிருக்குது அதுல உட்கார்ந்து விஷயத்தை கேட்கிறார் எழுந்து போச்சு அந்த சபையை உடையவர்கள் என்ன பண்ற அந்த விரிப்பை எடுத்து உதறி மடிச்சு வைக்கிற அந்த மாதிரி குரு காரி செப்பினதி வாரிக்க அப்ப செப்பிட்டாங்க தெலுங்குல ஆச்சாரியன் சொன்னத்தை அவருக்கே உதறிட்டு போடுறோம் வரைச்சோ ஒன்றும் தெரியாது போச்சோவும் ஒன்றும் தெரியாது சொல்லிட்டே இருக்கா ஏறு போச்சோ உதறிட்டு போடுறாரு அதனால அப்ரூவத்தர் இன்னொன்னு உண்டு ஆகிற கட்டம் இந்த உட்கார்ந்து இருக்கும் ஆனா என்ன சொல்றேன்னு ஏறவே ஏறாது அவருக்காக ஏறி இறங்குறது இவருக்கு மிருத் புத்தி அடியோட களிமண் புத்தின்னு பெயர் உள்ள விஷயமே என்ன சொல்றேன்றதே புரியாதான் இதுல சிக்கனை பிடித்துக் கொள்வார்கள் ஆச்சாரியர்கள் அந்த தைல புத்தி உடையதா கிடைச்சிட்டாருன்னா அவளை ஒரு நாளும் விட மாட்டார்கள் அதனால இப்ப பரீட்சத்து எந்த நிலையில இருக்காங்க தைல புத்தி ஏன்னா நல்ல விஷயத்தை கேட்கணும்ன்ற ஆசை இருக்கு அந்த மாதிரி கேட்கறதுல பற்றுடையவன் சுக பிரம்மமும் அமிர்த தாரையா அவர் வாக்கிலேருந்து வருது நிகமகல்பதருர்களிதம் பலம் சுகமுகாத மிருத யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் உரகோ ரசிக்காக புவிபாவுக்காக இந்த பாகவதம் என்கிற ரசம் விரட்சத்திலிருந்து நழிவு விழுந்த பழம் அது கிளி கொத்திய கனி அது அதனால இப்படி ஏற்றமுடையதாய் பாகவதத்துக்கு பல ஏற்றம் அதுல இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு என்ன ஏற்றம்னா கதை கேட்கிற பரீட்சித்து மகாராஜாவே பலஸ்ருதி சொல்றாரு அவனே ஆரம்பத்தில் பலஸ்ருதி கடைசியில பகவானே இதுக்கு பலஸ்ருதி சொல்றான் கதை சொல்ற சுகபிரம்மம் பலஸ்ருதி சொல்லல பகவான் பலஸ்ருதி சொல்றான் அதனால ஆரம்பத்திலையும் பலஸ்ருதி கடைசியிலையும் பலஸ்ருதி சாமான்யமா கடைசியில தான் பலஸ்ருதி சொல்லுவான் இந்த சரித்திரத்துக்கு பாருங்க மின்னையும் பெண்ணையும் பலஸ்ருதி இருக்கு அப்படின்னா இந்த சரித்திரம் மிகவும் ஏற்றமுடையதான சரித்திரம்னு ஏற்படுறதா இல்லையா அதனால் ரெண்டு பக்கமும் பலஸ்ருதி அமைந்திருக்கிற காரணத்தினால ராஜோராஜ எத்த எத்த எத்த ஹரேர் ஜென்ம கர்மானிச்ச மகீயச கேட்கிற பாருங்க எந்தெந்த இடத்துல ஹரியனுடைய ஜென்ம கர்மா விசேஷமா நடந்திருக்கிறது அதை சொல்லணும்னு கேட்டான் அவதாரம் பண்ணாலும் கேள்விப்பட்டிருக்கேன் ஹரியின் ஒரு அவதாரம் அதுல யானையை முதல்ல பிடிச்சுட்டானே அந்த முதலின் இடத்திலிருந்து யானையை எப்படி காப்பாற்றினான் பகவான் ஹரில் யதா கஜபதி கிராவகிரஸ்தம் அமூச்சது எனக்கு நீராட்ட வனாட்டம் விளக்கும் போராட்டம் பெற்ற கல்யனும் ஆராட்டம் பெற்ற தீரணும் போத்தன்ன பாகவதத்துல தெலுங்குல சொல்லுச்சு காட்டிலே தெரியக்கூடிய பிராணி ஒன்று ஜலத்திலே வாசம் பண்ணக்கூடிய பிராணி ஒன்று இது ரெண்டுத்துக்கும் சமாதமும் எப்படி ஏற்பட்டது நீராட்டம் அனாட்டம் விளக்கும் போலாட்டம் வெற்ற கழியணும் அந்த ஆராட்டம் வெற்ற தீரணும் அது ரெண்டுத்துக்கும் ஏற்பட்ட கஷ்டம் எப்படி தீர்ந்தது என்று கேட்டார்னு தெலுங்கில் சொன்னார் அதே மாதிரிதான் இங்க கேட்கிறாங்க எத்தனை எத்தனை அரியல் சென்ன என்று கேட்டுட்டு இதுக்கு ஒரு பலஸ்ருதி அவரே சொல்றான் இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரம் இருக்கு தத்கதா சுமக புண்ணியம் கண்யம் ஸ்வஸ்தியனம் சுபம் எத்த எத்தோத்தம ஸ்லோக பகவான் கீயதே ஹரி தற்கதா அந்த கஜேந்திர மோட்ச சரித்திரம் இருக்கே அந்த கதை சுமக புண்ணியம் புண்ணியம் மகப் புண்ணியம் சுமகத் புண்ணியம் கதை கேட்கிற பரீட்சித்து பலஸ்ருதி சொல்றான் புனாதீதி புண்ணியம்னா நம்ம எல்லாம் சிரவண மாத்திரத்தினாலேயே பாவனமாக்கும் இந்த கதையை நாம கேட்டுட்டோம்னா பவித்திரத்தை நமக்கு வந்து ஒரு பாவனத்தன்மை நமக்கு ஏற்பட்டு போடுறது அது மாத்திரம் இல்லை சுமகத் புண்ணியம் மகத் புண்ணியம் பெரிய புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்கிறது சுமகத் புண்ணியம்னா இனிமேல் வரப்போற காலத்திலேயும் நல்லதையே கேட்க வைக்கிறது கெட்ட சப்தங்கள் நம் காதல விழாது நல்லதை கேட்க வைக்கும் புண்ணியத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் சுமகத் புண்ணியம் தன்யம் இந்த ஆத்மாவை கிருத்தகிருத்தியனாக்கும் என்ன கஜேந்திர மோட்ச சரித்திரம் நாம கேட்டுட்டோம் அதை நித்தியம் ஸ்மரிக்கிறோம் அதனால நாம தன்யாத்மாவாக ஆகிறோம் அதனால ஸ்வஸ்தி லோகத்துக்கு மந்திரத்தை உண்டு பண்ணும் சுபமானது இப்ப இந்த இடத்துல இந்த சரித்திரத்தை நாம சொல்றதுனால எல்லாம் கல்யாணம் ஏற்படும் இதன் மூலமாக உலகத்தவர்கள் அத்தனை பேருக்கும் க்ஷேமம் ஏற்படும் கங்கா நதி தீரத்திலே அத்தனை பேர் நடுவில் சுகபிரம்ம மருகி அவன் கேள்வி கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார்னு சூதபுராணிகர் சௌனகாதி மருகளுக்கு எடுத்து சொல்றார் அதனால இப்படி உத்தர் பரம்பரை பரம்பரையா ஒருத்தர் கேட்டு இன்னொருத்தர் சொல்லி அப்படி வந்துன்றது சுகர் அந்த பரீட்சத்துக்கு சொன்னார் இந்த விஷயத்த சூதபுராணிகர் சவுனகாதிகளுக்கு சொல்றார் இவா ரெண்டு பேரும் சொன்னான்ற விஷயத்தை அடியன் இன்றைக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கேன் அதனால இப்படி கேட்கறது சொல்றதுன்றது ஆதியிலிருந்து வந்து கொண்டிருக்கும்படியான ஒரு தர்மன்றத நாம கவனிக்கணும் ஸ்ரீ சுகவாச்சா ஆசீத்கிரிவரோ ராஜல்லே திரிகூட விஸ்ருத ക്ഷീരോദേനാവൃത് ஸ்ரீமானு യോജനായുതമുച്ഛ്രിത താവതാ വിസ്തൃത வருங்க വർഗ ഹാസീത് ഗിരിവരോ രാജന് விஸ்ருதா ஒரு பருவத்தம் ஒன்று இருந்தது திரிக்கோட்டம் பெயர் பருவத்தம் அது திருப்பார்கடல்ல பார்க்கடலுக்கு நடுவில் அது மூன்று கூருடைய பட்டணம் அந்த மூன்று கூருடைய பருவத்தம் அது அதனால கஜேந்திர மோட்சம் சரித்திரத்துக்கு ஆரம்பம் மூன்று கூருடைய பருவதம் அப்படின்னா அந்த மூன்று கூருடையன்றத இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் முக்கூருடைய பருவதம் யஜேந்திரமாவுக்கு சொல்ல வந்தவர் யாருன்னார் முக்கூர் அடியர் அதுதான் அடியக்கூடிய ஊர் முக்கூர் ஆனதுனால அதனால வெக்கி பரிகரணம் பண்ணதும் முக்கூர் இதுவும் மூன்று கூறு தான் அதனால ஒரு பருவத்தம் ரஜதகிரி <clears throat> ஒரே வெள்ளிமயமா இருக்கு இன்னொரு பருவத்தம் சொர்ணமயமா இருக்கு இன்னொரு பருவத்தம் இரும்பு மயமா இருக்குதான் எத்தனையோ ரத்ன தாத்துக்கள்லாம் அந்த பருவத்தில உண்டு சொர்ண ரஜதாதி இத்தியாதி உயர்ந்த செல்வத்தோடு இருக்கிறது அந்த பருவத்தம் அது மாதிரி சொர்ணமும் வைரமும் ஐரோரியமும் பிரகாசிக்கும்படியான பருவத்தம் இது மேல பார்க்கடல் அலை அடிக்கிறது அதாவதா விஸ்திருத்தஸ்தரியக்கு திருதி சுங்கை மூன்று சுங்கங்களோட கூடிய ஆகாசத்தை தொட்டுக்கொண்டிருக்கிறது தரிசரோபிச்சோதை புலிநீர்மணிவாலுகை தேவஸ்ரீ வஜ்ஜனாமோத கௌர தாம்ப சதைரியதா தேவதைகள்லாம் இறங்கி வந்து விளையாடக்கூடிய உத்தியானவனங்கள்லாம் அந்த பருவத்தில் நிறைய இருக்கின்றன உத்தியானவனங்கள்லாம் வனங்கள்லாம் தேவதைகள்லாம் வந்து விளையாடுகிறார்கள் அப்படியேப்பட்ட எத்தனையோ வனங்கள் எத்தனையோ உபவனங்கள் எத்தனையோ தட்டாகங்கள் அதுல முக்கியமா ஒரு தட்டாகம் கஷ்டத்ரோண்யாம் பகவதா வருணஸ்ய மகாத்மனா உத்தியான மிருதுமல் நாவ ஆக்ரீதம் சுரயோகிதம் இந்த வருணன் இருக்கானே அதனால அந்த தீர்த்த தெய்வத்தை அவன் தேவத்தை தன்னுடைய பத்திரிமார்களோட கூட வந்து நித்தியம் ஜலக்கிரீடம் பண்ணுவனாம் அந்த இடத்துக்கு ருத்துமத்தின்னு பெயர் அந்த உத்தியானவனத்துல விசேஷமா எல்லா காய்கறி கிழங்குகளும் விசேஷமா கிடைக்கிறது இந்த புஷ்பங்களுடைய மகரந்த தூள்ல விழுந்து அந்த பிரகாக தீர்த்தமானது எம்பெருமானுடைய தீர்த்தம் மாதிரி பெருமாள் தீர்த்தம் மாதிரி நல்ல வாசனையோடு இருக்குதாம் அப்படி விசேஷமான ஒரு பரிசரம் அந்த இடத்துல ஹம்ச காரண்டவாக்கி அதாவது அம்சம் காரண்ட பட்சி காக்கை மயில் குயில் முதலான பட்சிகள்ல எப்போ நிதானம் சப்தம் பண்ணிட்டே இருக்கும் இந்த சப்தத்தை நாம கேட்டுட்டே இருக்கலாம் அந்த இடத்துலயும் கணங்கள் பிரத்யேகமா கத்திக்கின்றன இத்தனை பட்சிகளை எதுக்காக வச்சான் பரமாத்மா அதை பார்த்து நாம சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாம சுத்தி பட்சிகள்லாம் இருந்தா எதுக்காக இவ்வளவு பறவைகளை பரமாத்மா படைச்சிருக்காருன்னா ஆறறிவு படைத்த மனிதனை சிக்ஷிப்பதற்காகத்தான் அவர்களை பார்த்து நாம தெரிஞ்சுக்கணும் கரும்பு காக்கை கத்துறது அத்த நாம ஓட்டி விடுறோம் ஆனா அந்த காக்கையினுடைய தன்மையை நாம் உணரணும் அதுங்கேன்னு ஒண்ணு கத்துக்கணும் அது என்னது காக்கைக்கு எதிரில் கொண்டு போய் இந்த பலி அந்த பலி அதை வைக்கிறோம் வச்ச உடனே அது உடனே தொடாது தன்னுடைய இனத்தவர்களை எல்லாம் கூப்பிடுவது காக்காக ஆஸ்பயத்தே காக்கா நீதி காக்கா எல்லாம் கூப்பிடும் ஆனா ஒரு யாச்சகன் வரான்னு வச்சுக்கோ அவனுக்கு ஒண்ணு கொடுத்தா அவன் எல்லாரையும் கூப்பிடுவான் அதனால யாரும் நீங்களும் வாங்கோ நீங்களும் வாங்கோ இந்த கொடுக்குறா வாங்கிக்கணும்னு சொல்லுவான் அவன் கொடுத்தத உடனே எடுத்து மறைச்சு வச்சுருவான் ஒரு உயர்ந்த வஸ்து கிடைச்சதுன்னா அதை பத்து பேரோட பகிர்ந்து உண்ண வேண்டுமே ஒழிய தான் தனித்து அனுபவிக்க கூடாது அதை காக்கை ஜாத்தியிடத்துல பார்க்கணும் இப்ப பாருங்க குயில் இருக்கு கத்துறது அதை பார்த்து ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கணும் அது என்னது அப்படின்னார் ஒரு நல்ல வாக்கு நமக்கு இருக்கணும் இனிமையான பேச்சு இருக்கணும் அதனால உலகத்தையே நம் வசப்படுத்தலாம் பஞ்சமஸ்வரத்துல குயிலானது அழகா வசம் தருக்குதுல கத்துறது அந்த குயிலினுடைய கத்து கூக்குரல் அது கத்துறது அது எல்லாருக்கும் பிடிக்கிறது ஏன் அந்த பஞ்சமஸ்வரத்துல இனிமையா அது கத்துறது ஆனா கழுத கத்தினா யாருக்காக பிடிக்கிறதோ அதனால அந்த வாக்கு நல்ல முறையில் அமையணும் அது குயில பார்த்து கத்துக்கோ இந்த கிளி சொன்னதான் சொல்லும் நானா கூட்டி சொல்லாது அப்படிதான் சொல்லும் அதனால கிளியை போல் நம் பூர்வாச்சாரியர்கள் நம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்ததே அப்படியே சொல்ல கத்துட்டா போறோம் நாம் அதுல கூட்டவோ குறைக்கவோ வேண்டியதில்லை அப்படி ஏற்றம் கிளி மாதிரி நாம் பழக்கி பழக்கிக் கொள்ள வேண்டும் அந்த கிளியனிடத்திலிருந்து அந்த குணத்தை நாம கத்துக்கணும் சின்ன அல்பமானது அப்படி தட்டினா பிராணம் போடணும் அது என்ன கொசு இந்த கொசுவுக்கு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவன் பேரு கொசுவுக்கு கூட உத்தம ஸ்ரீ வைஷ்ணவன் பேர் உண்டான்னா அது அனுஷ்டிக்கிறதே நாம வைஷ்ணவன் பேர் வச்சுட்டு இருக்கோம் இதுதான் வித்தியாசம் கொசுவுக்கு அனுஷ்டானம் வருவது அது என்னன்னு இப்படி பார்க்கிறது இத்தனை வாதவை தேர்த்தனால் வந்து உட்கார்ந்து இருக்காளே இதான் சரியான சமயம்னு கீழே வாசல்ல போய் இந்த கொசு உள்ள வந்து உள்ள வந்து முதல்ல என்ன பண்ணும் பாருங்க பார்த்தாதையோ பத்தி பாகவத உத்தனால் எங்க உட்கார்ந்துருக்கான்னு பார்த்து அவ திருவடியெல்லாம் முதல்ல ஆசிரியக்குமா முதல்ல காலை கடிக்கும் கொசு திருவடிய கடிக்கும் அப்புறம் நாம வெறுமை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ பத்தி காததி பிருஷ்டமாம்சம் மெதுவா பாதத்திலேருந்து மேல ஏறி வந்து எங்க கண்ட பலம் ஜாஸ்தி இருக்கோ பிருஷ்ட பாகத்துல வந்து சுரியல் கிடைக்கும் அப்போ நாம விரும்ப விட்டுட்டோம்னா கர்ணேரிங்கரோத்தினர் காதல வந்து அபியாதே பார்க்கவதி தவிய சாதே பிரகராமித மாதூர கோத்திரான்னு தம் கோத்திரத்தை சொல்லி நயின்னு கட்டும் அப்போ நாம ஒண்ணும் பண்ணாத விட்டுட்டா எங்க ரந்தரம் ஆப்படுறதோ உள்ள நுழைஞ்சிடும் அந்த கொஷி எதுக்காக வருது ஆத்ம சமர்ப்பணத்துக்கே வருது அதை கிரமமா பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரையில் போறது பாருங்க அந்த கொசுவிற்கு அனுஷ்டானம் பூர்ணமா இருக்கு குளிக்கிற விஷயத்துல எருமை கடாவை கொண்டு வரணும் நாம் பசுவை கொண்டு போய் இறக்கினா ஜலத்துல உடனே ஏறி நிற்கும் அந்த மாதிரி குளிக்க கூடாது எருமை கடா படிந்து இந்த நீராடு வருங்க அந்த மாதிரி அவிர்ந்து நீராடணும் நந்த கத்தி எருமை கடா மாதிரி வரக்கூடாது குளிக்கிற விஷயத்துல இப்ப நம்மை சுத்தி இருக்கும்படியான ஒவ்வொரு பட்சி பிராணி வர்க்கங்கள் இவைகளை நாம பார்த்துட்டே வந்தவனா அதனிடத்திலிருந்து நாம ஒண்ணு ஒண்ணு கத்துக்கணும் அதனால இந்த ருத்துபத்துன்னு சொல்லக்கூடிய இந்த தட்டாக பரிசரத்துல எங்க பார்த்தாலும் பக்ஷி நிநாதம் ஆனந்தமயமான ஒரு பரிசரம் உயர்ந்த வாதாவரணம் நல்ல சூழ்நிலை அழகான தட்டாகம் வருணன் நித்தியம் வந்துட்டு போற இடம் இப்படி எல்லாம் ஒரு அழகான பரிசரம் தத்ரைகதா தத்கிரிகாலனாஸ்ரயா கரேருபி வாரணயுத பஞ்சரல் தத்ரைகதா அப்படியேப்பட்ட இடத்துல ஒரு நாள் பெரிய யானை கூட்டம் ஒன்று எதிர்பாராவன்னா அந்த இடத்துக்கு வந்தது பெரிய யானைகள் கூட்டம் யானைகளுக்கெல்லாம் தலைவன் அது முன்னே வர எல்லாம் வரலாம் அந்த ருக்குமத்துன்ற தடாகத்தை நோக்கி எப்படி இருக்குது எல்லாம் சகர்ம தத்த கரிபீகரேணுபி கர்ம தத்தாளர் எல்லாம் எப்ப வந்தது பட்ட பகல்ல வந்தது கஜேந்திர மோட்ச சரித்திரம் நடந்ததாவே உபன்யாசம் எப்ப நடந்ததுன்னு சாயங்காலம் ஏழு மணிக்குன்னு சொல்லாத பட்ட பகல்ல நடந்தது என்ன யானை வந்த சமயம் இப்பதான் இந்த சமயத்துலதான் வந்தது சகர்ம நல்ல வெயில் வருது ஒரே தாகம் எல்லா யானைக்கும் ஏகமா தாகம் ஒரே மத ஜலம் பெருகிறது நாக்கு வறண்டு போறது இருக்குல்ல எங்கேயாவது ஜலம் இருக்குமா போய் படித்து குடைந்து அப்படியே விழாம் போய் கிடக்குறேன்னு எல்லாத்துக்கும் உடம்பெல்லாம் பாப்பம் இந்த குளத்தை பார்த்தது எல்லாம் ஆச்சரியமா ருத்துமத்து கட்டாகம் எல்லாம் குளத்துல இறங்கிடுச்சு மொத்த யானையும் வட்டமா இருக்கிறது நடுவில் கஜேந்திரன் நின்று எல்லா யானைகளுக்கும் தலைவன் ஆத்மான இந்தோத்தல ஸ்னபயங்கதக்லமாக உன்னோட ஒண்ணு துதிக்கையால தீர்த்தத்தை அந்த சுபாசனையோட இருக்கும்படியான தீர்த்தத்தை எடுத்து உன்னோட ஒண்ணு வாரி இறைச்சுக்கிறது ஜலத்தை அவ்வளவு அந்த பட்ட பகல்ல வாரி வாரி ஜலத்தை மாற இந்தோத்தலரேணுவா பூர்ணமா ஜலத்தை பருகிறது திருத்தம் ஆத்மான மத்தி ஸ்வபயங்கதக்ரமாக கதக்கிரமாக எடுத்தெடுத்து துதிக்கையால் மேல இறைச்சுக்கிறது ஜலத்தை அப்படி ஆனந்தமா படிந்து குடைந்து நோக்கத்தையே மறந்து எல்லாம் அந்த ஜலத்தில் நீராடி இருக்கிட்டு தம் தத்திர கஷ்டிது பிரபதைவ எதிர்ச்சைவம் யசனங்கதோ சோதிபலம் நிச்சக்கிரமே தம் தத்திர நிருபா ஏன் இருப்பார் பரீட்சித்து மகாராஜா அப்படி கண்ணை மூடிட்டு கதை கேட்டுட்டே இருக்காங்க சுக பிரம்மன் சொல்லிட்டே இருக்காரு திடீர்னு இந்த இடத்துல ஏ ராஜன் நிருபான்னு கூப்பிடுறாரு என்ன அவன் கேட்கிறானா இல்லையான்னு என்ன ஆச்சரியம் ஆனந்தமா அதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கு தெய்வ சோதித்தாக பகவானால் பிரேரேபிக்கப்பட்டு அந்த இடத்துல என்ன ஆச்சரியம் ஒரு விஷயம் நடந்தது அதை கேட்கறியா அது எப்படி விஷயம் தெரியுமா திடீர்னு எதிர்ச்சையா ஒரு கஷ்டம்ன்றது எதிர்ச்சையா தான் வரும் திடீர்னு தான் வரும் சொல்லிட்டு கதவை தக்கு நான் இன்னைக்கு வரப்போறேன் நீங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் கஷ்டம் திடீர்னு வரும் அந்த கஷ்டத்தை எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி வந்துடுத்து என்ன எதிர்பார்க்காமல் வரதா அப்படி வரும் வேகமா எதிர்ச்சையையும் எதிர்ச்சையா அந்த பகவத முதல்ல ஒண்ணு கீழேந்து வந்து அதுக்கு ஆகாரம் வேண்டும் என்றால் ஏதோ ஒரு யானையை காலை பிடிச்சுக்கணும் எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்து நடுவில் இருக்கிற இந்த கஜேந்திரனுடைய காலை மாத்திரம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அதிவேகமா வந்து பிடிச்சுட்டு விட்டான் இந்த கஷ்டத்தை எதிர்பார்க்கிறாரு எதிர்ச்சை தெய்வம் கதோ கஜா எதிர்ச்சையா இந்த யசனம் ஏற்பட்டு போச்சு அந்த முதல் என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி வேண்டும்னா மீதியான காலம் பிடிக்கலாம் அப்படி பிடிக்காம இந்த யார காலம் மாத்திரம் அவ்வளவு வேகமா பிடிச்சுடுவேன்னா என்ன காரணம் அந்த காரணத்தை சொல்ல போற இருப்போ அதனால பிடிச்சது அவ்வளவு வேகமா பிடிச்சது வந்து இது என்னன்ற பூர்வ விற்த்தாந்தத்தை சொல்றேன் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து இது சத்தியமானு கேட்கிறேன் இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்லோகத்தில் இருக்கிற கஜேந்திர சரித்திரத்தை ஒரு பத்து ஸ்லோகத்தில் சுருக்கி ஒரு விஷயம் கூட விடாமல் நாராயணியத்துல அவர் அனுபவிச்சிருக்கிறது ரொம்ப அழகு அதுல முதல் ஸ்லோகத்திலேயே இந்திரத்யும்ன பாஞ்சகண்டாதிராஜ தொத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாச்சித் தொத்சேவாயாம் மக்னதீராலுலோகே நைவாகஸ்தியம் பிராப்த ஆதித்ய காமம் அதாவது பாண்டிய தேசத்துல இந்திரத்யும்னன்னு ராஜா அவன் சர்வத்தையும் விட்டுட்டு பர்வதாக்கிரத்துக்கு போய் உட்கார்ந்து தபஸ் பண்றான் அவன் இப்ப நீங்க சொல்ற சரித்திரமும் துஷ்வப்னத்தை போக்கக்கூடிய சரித்திரம் கஜேந்திர மோட்சத்தை நினைச்சா துஷ்வப்னமே வராது அப்படியேப்பட்ட நல்ல சரித்திரம் இது அந்த இந்திரஜிம்னம் பாண்டிய தேசத்து அரசன் இதுல அடியோட பச்சை விட்டான் போய் உட்கார்ந்து தபஸ் பண்றான் இவன் தபஸ் பண்ற இடத்துக்கு அகஸ்திய மகிழ்ச்சி எழுந்துள்ளினர்